திருச்சிற்றம்பலம் சசிவண்ண போதம் தவத்திரு தத்துவராய சுவாமிகள் இயற்றிய சசிவண்ண போதம் கடவுள் வணக்கம் அதிபருதி ஏரி நீர்கால் வனவனியமானன் வடிவாயெல்லாம் அதிபதியாயனை தும்மாய் அல்லாதறிவுருவை அகத்துள்வை சொல்லால் தம்மதி வீரகால் தூயதிது தீயதிது என்னோ மாக்கள் எல்லார்க்கும் அது அது ஆய் இறகியிருக்கும்படியேயாய் இருக்க என்றே முடிவும் ஆதியும் மற்ற முழு முதல் வடிவமாகி வரும்படி எங்கனே சொல்லு கோலமோ ஸ்ருதி விரத்தமோ அல்லவோ என அன்னை அருளுமே அருவன்னாயினும் அன்பர்க்கு உருவனாய் வருவன் என்பது மாமரை சொல்லுமே பக்தியாம் வலையில் படும் பார்மிசை புத்தியாலறியொண்ணா புராணனே தேவி இப்படி கூற திருவருள் பாவியேற்கு இளம் என்று பதைக்கவே அலகையச்சம் மர அகவான்களும் உலகில் முக்தி பெரும் பரிசோதுவான் புணர்ந்த பாவம் எல்லாம் பரிபூரணம் உணர்ந்த ஜானி விழிபட ஓடுமே எழிலாரும் ஞானி புகழ் என்னை கூற உயர் வீடு இவன் சொல்வழி செய் தொழிலாளர் சேர்க்கை அது கேளும் முன்னை இதிகாச ஒன்று சொலவே தம் தாபமற்ற பரநேவல் செய்த அவனூற்று பேரு தனை முன் செந்தாமரை கண் மண்ணல் திருவாய் மலர்ந்ததிதுவே உவமிப்பின் ஞானி விழிபட்டு முன்னை வினை விட்டு முக்தி உலகில் தவமற்றவைய வினையே புரிந்த சசிவண்ணன் எய்து கதையே ஏமம் புகுவார் உளபாதகராம் யாவர் குழுமி கவனாகுமிவன் நாமம் புகழ்வார் குலமும் எரிவாய் நரகம் புகுமாறு நடந்தனே மலமேவிய தீவினையின் வலியால் மகிழும்பர் பதத்தில் இருந்த ஈவன் குலமேவிய தென் புலவானர்களும் கொடிதாம் நரகம் குடியேறினாரே மிக மேவிய புண்ணிய பாவமெனம் வினையின் பயன்மேல் ஒரு காலமுராது இகமே வரும் என்பதனாலுள நோய் எல்லாம் இவனை செறையெய்தினவே தன் நேயம் விடாமையினால் தவறுற்ற இவன் பெரு தந்தையுளம் துன்புற்றினி என்னை கொலோ புதல்வன் துயர் தீர்வகை என்று சுழன்றனே ஒன்றாலும் வினை தூய தூய்ப்பதல்லால் ஒழிவிக்கும் உபாயம் உனக்கிலதே என்றாலும் அறிந்தவனன்பு விடாது இவனை கொடு உழன்றனெங்கெனுமே ஒரு மாதவன் மாற்றிவன் வேதனை கண்டொழிவற்றுள ஒன்றை உளத்துணரும் பரமாகிய ஞானிகள் கண்ணுரலே பரம அவிழ்தம் என்று பகர்ந்தனே தானந்தம் கீழாததனை தருவான் சத்தீஸ்வரமெனும் ஈடம் தனில் வாழ் மானந்தி பாராயணரென்பவர் நின்மைந்தற்குரு நோய்க்கு மருந்தெனவே முடியா உபதேசமிதென்றவனும் முனிவன் பதமேதி மொழிந்தன நீ கொடியான் வெறுவாது குயிற்றிய நோய் கூரற்கரிதாய கொடுந்தொழிலே ஈங்குந்திருமுன் பகரும் படியோ இவனைதிய தீவினை படி தன் அனுபூதியினால் நிகழும் விழிவை தன நின்மலனே கணியாத பவ கடவான திரு கண்வை தலும் விட்டனகாது கடும் பிணியாவையும் நல்ல பிதாயிரைத்தாள் பேணி பணி என்று பெயர்ந்தனே இடனே முதலாக உவந்திரையோன் ஏவும் பணி செய்திவனும் சில நாள் உடனே இவனே திருமேனி தன குறியான் என உற்றனனும்பனுடே நன்றாய் முனி தாழ் வழிபாடதனால் ஆனாவிதமான பிறப்பினை விட்டு ஒன்றாகிய வீடுணருத்த தமர்கட்குள சாதனாலும் உதித்தனவே முனிவன் திரு முன்புளதன் குறைதான் மொழிவன் சில அஞ்சலி குஞ்சியதாய் பனிவந்திரு கண்கள் பதங்களிலே பல கால வலம் வந்து பணிந்தனே அருளே வடிவாகிய மாமுனிதான் அறியாதவர் போலழுங்கல்லுறும் பொருளேதனமைந்தன் நடுங்கினே பொல்லாத பவ புணரிக்கெனவே வெறுவும் பிறவி கடல் வீத்தரமுன் வேதாகமகீதை விளம்புமதை குருவும் தனதன்பன் மனத்தளவில் கொழுமாறு தொகுத்து புத்திவை கூறிடுமே மரண பவங்களான புனலை உடையது மதியை விழுங்கு காம அரபு பெரியது கரண ஒழுங்கராது விடைய இறை நுகர் காணாமோடியங்கம் மீனம் மிகவும் புகழ்வதே பெருமிதமென்று கூறும் பெருமை உடையது பிணிகள் எனும் கெடாத புலவு கமழ்வது வருங்கிடரின்பமான இடரின்பமான திரைகள் பொறுவது மனமெனும் வஞ்சராசமகரம் உறைவதே கந்தையாமைய பரிமிதம் உளது அவாபு நிறைந்தாழமறிய அறியது களவு நெருங்க பாரும் மலையும் உடையது கலகவிடங்கள் மேவு கிருமி நெளிவதே துகளேனும் நன்கலாத நுரைகள் தருவது துறவேனும் இன்பான கரையை விட அகல் மகளிரேனும் தவாத வலிய கழியது மரலியோ மஞ்சு கோபவடவை எறிவதே வெறு வருகின்ற போக முதலை உடையது விவிதமனந்தமான துறையும் அறிபவர் ஒருவர் கடந்து போக விறகில் எழுபவ உததி விளம்பியாவர் உலகிலறிஞரே பொறி வழி சென்று மீளும் அவலமதி கொடு பொறு சமயங்களாரும் அறிய விழுமதில் அறிவழி ஒன்றில்லாத பொருளேதே என உள அனுபவ அங்கம் ஏறும் அறிஞரகல்வரே புணறி கடந்து போக விறகில் என மொழி பொழுது புலம்பியாவி புதல்வன் இருமுனம் உணர்வேனும் வங்கம் ஏறும் அறிஞரகல்வர் என்று உரையை வழங்கினாதன் உபகையருளவே வாழியன இறைவன் நடி தொழுது வருபவாம் அழியினை அகலும் அறிவருளுக என அவரே பர அறிவும் அப்பர அறிவும் எனவும் கிரு பரிசாத்திர அறிவை அறியும் அவர் மொழிவ தெளிவுறவே அப்பற உணர்வரு மறைகள் முதல் அகில கலையோ உபரமதர உதவும் உணர்வு பரவுணர்வே ஆகம விதங்கள் அறிவார பரம் அறிவார் ரங்கும் அவரே பரம் உணர்ந்தோர் புராணமிதி காசம் எவையும் பொருளனைத்தின் பிராணன் அறியாதுளையிடத்தீவை பிதற்றே இயல்லறிவது செய்யறிவது இனமறிவதுளவாம் அயல்லறிவது அறிவதல்ல அறிவறிவது அறிவே நவிலுகலை அறுபத்து நாளும் அறிவாரும் பவலயமதரு சுத்த பரமம் அறியாரே ஆக அறிவாளர் அறிவார் இவை அனைத்தும் ஏக அறிவாளர் இவையாவும் அறியாரே ஐயறிவறிந்தவை அடங்கினவரேனும் மெய்யறிவில்லாதவர்கள் வீடது பேராரே மெய்மை அறிவல்லதமில் வேறு அறிவது எல்லாம் தமையறியும் அறிவதே அறிவு தானே பூஜனையும் அது சகல பொருளும் அரிதமையும் ஈசனையும் வேறதறிவது அறிவெனவே தானேனும் உடம்பது தனை தவிர வேறாய் யானேனும் அர்த்தம் உளவோ அருளுக எனவே எனதாடை பொன் பூமகன் தையல் பாய்மாயிபம் கண்முகம் கால் கைமை என்ன என்றும் தனதாய் உரைப்பான் வகுத்திந்த பூனை சொல சொல்லத்தக்கதன்றேன் தானாக உராழியார் வெண்ணில் வீணா தண்டாகவன் மார்பு தட்டு ஆக மொட்டார் நாளாமலர் சென்னி கூந்தல் கொடித்தேர் நாள் நாளும் ஊர்வானில் வேறாக நாடே கடக்குஞ்சரம் பண்ணி உள் நின்றொருத்தன் கைபாதம் கன்னங்கள் மெய் போலியக்கும் கிடக்கும் நடத்தாயிடத்தையும் உடம்பும் கிடக்கும் ஒரு தன் நடத்தாயிடத்தே ஒரு கூறு மலமாகும் ஒரு கூறு உடம்பாகும் ஒரு கூறு மனமாகும் உண்டற்ற அன்னம் இரு கூறு நீயாகின் ஒரு கூறும் நீயாம் இழிக்கும் மலம் சோரிடப்பட்ட உடலே கிளராதரத்துண்ணும் அன்னம் சுடக்கை கெட்ட புறாதே இருந்தார் முனிந்தார் தளராதுரு பொன்றும் உயிர் போக அன்றே தழல் பள்ளி மீதே தூயின்றார் சகித்தே நிழல் பாவை கண்ணாடியில் பாவை கை கால் நிமிர்க்கும் முடக்கும் இவன் செய்யும் எல்லாம் தொழிற்பாலவாமற்று உடலம் செய் தொழிலம் சுடர்ஞான வடிவானவன் செய்த தொழிலே அறிகின்ற பொருளென்றும் அறிவானில் வேறே ஆனால் இவ்வுனாக நான் என்னலாமோ செரிகின்ற புள்ளல்லவே கூடு இவ்வகையே ஜடமான உடல் நின்னில் வேறென்று தெளியே நிலமாகும் வற்பென்று நெய்கின்ற நீராம் நெருப்பாமிதில் சுட்ட எல்லாமும் அநிலம் சலமான புறையான வானிந்த உடலம் ஜடமான ஐம்பூத்த உருவங்கள் தாமே விழியைப்பு மான் என்னில் ரவியாதியாலே விளங்குகின்றதல்லால் விளங்காமையாலே ஒழியப்படும் கண்ணம் முதல் நாளும் உற்றன் உரு கண்ட கண் தன்னை ஒப்பாக உள்ளே அழலுண் பொருள்களில் உண்பவை முக்கூறு அதின் முதல் கூறு அணி என்பு நடுக்கூறு அது மஜ்ஜை கனியாகும் எழில் கொண்ட கடை கூறு அது வாக்காயெழும் எழுமென்றே இய நான் மறையந்தங்கள் இசைக்கின்றனவாமே உண்ணும் புனல் மூக்கூறு அதில் முதல் கூறு ஊவர் நீராம் உதிரம் நடுவில் கூறு கடை கூறு பிராணன் எண்ணும் இதிலிரு கூறவை நீ ஆயிடினன்றோ இருக்கின்ற பிராணன் அது நீயாகுவை இசையே பிராணனுமல்ல துஞ்சில் உணர்வு இன்மையாலகுது உணரும் புலன்கள் ஒழிவால் பிராணன் அது என்னில் மன்னை ஒழியாது சேனை நகர் சூழ்வலம் செய்பொழுதே கரணம் ஒடுங்க வாயு நிகழ்வென் கொல் என் உடல் காவலாகும் மலதேல் மரணம் அடைந்தது என்று தமர் சுட்டிடாமுன் வளைவாலின் ஞாழி கொழுமே இனம்புற என்ன உள்ள கரணத்தில் ஒன்றிது எனலால் இது என்னது எனலால் மனமுன மன்னம் என்ற அதனாலும் அல்ல மதியல்ல அந்த வகையே இடரின்பு உள்ளதாய் நிலையற்று அறிவற்று எண்ணம் கரணங்களிலாயவரும் அடரும் பிறவிக்கு அடி என்று உணரும் அகங்காரமும் நீ அல என்று அறியே ஐயப்படல்லோர் பொருள் நிச்சயமாய் அறியப்படல் யான் எனதென்று மதம் செய்யப்படல் செய்வது சிந்தனையாம் சித்தம் அது அன்று என நீ தெளியே முன்னாக உடம்பது சித்தமதே முடிவாக மொழிந்த பொருள் திரள்தான் நின்னாகில நீயறியும் பொருளாய் நிகழ்கின்றதனால் என நேர்மலனே உன்னாலறியப்படும் யாவையும் உன் ஒருவன்றனவோதினை ஒக்குமெனக்கு என்னாலறியாதொழியும் பொருளோ யானாகுவதென்றனன் என்றலுமே அறியா பொருள் காரணமாயை குறைத்த அறியும் பொருள் காரியமாம்புலகின் நெறியால் திகழ் நான் மறையந்தமெலாம் என்றனவோது திறந்தரமே அறியும் பொருளன்றறியா பொருளன்று அறிவாகிய நீ எனும் அப்பொருள்தான் பொறியின் வழி நின்றறியும் பொருளோ போத கண்பிழித்தறியும் பொருளே வேத பொருள் தானிது வேறு சொல்லும் வினயாவயமன்றொரு வேறுமிலா போத பொருளந்த மறை கணியான் புனித பொருள் தத்துவமசி பொருளே நிமலம் மாம்பரமது ஏனும் பொருள் நீ எனும் பொருள் ஜீவனே அமலம் மானிரண்டைக்கியம் அசிபத பொருளாவதே அருமையாகிய பிரம்மம் முன்னிலை ஆகும் ஆறுயிர்பின் நீலை இருமையான இரண்டு ஐக்கியம் எய்தும் மாறவனென்னவே உபாதியால் வரு பேதமே இவர் பேதம் மன்றுரு உயிரினின் கபாதியாம்புடல் போலின்றை குளகாரண ஆதிகள் காயமே ஈசன் முற்று அறிவான் வியாபி எவைக்கும் ஏது இயம்பும் காசகன் நிருபாதி பாவனை காரண ஆதிகளாவதே நீதியாலிருபாதி நீ கிடனி என சொல்பதத்தினும் ஆதியாகிய தற்பதம் அசுத்த சுத்த சுத்தம் உரைத்ததுமே ஆகம் முன்னிகழேழும் நானெனல் தொம்பதத்தின் அசுத்தமே சோகம் இன்றிய சான்று நானெனல் தொம்பத பொருள் சுத்தமே அகில காரணமாதி நானெனல் தற்பதத்தின் அசுத்தமே சகல காரண சான்று நானெனல் தற்பத பொருள் சுத்தமே செறிந்த காரண காரியங்கள் சிதைந்து மேலுரு சித்ததாய் அறிந்த வாசனை தானும் மற்றது ஔவசிபத பொருளவதே அசுத்தம் ஆகியது இருபதத்தீனம் முக்கிய பொருளாகுமே விஷுத்தமானது இலக்கிய பொருள் என்று சொல்லுவர் விமலரே முரண்ட ஜீவபரங்கள் தம்முடல் முக்கிய பொருளாவதே இரண்டில் வேறரு சிஸ்வரூபம் இலக்கிய பொருளாவதே ஊக்கிய பரஜீவன் தங்கள் உடம்பு இரண்டும் இலக்கணாம் வாக்கிய படி நீக்கினால் ஒரு வஸ்துவே பரவஸ்துவே ஓரில் விட்டு விட்டதும் வீட்டீடாததும் உபயமும் என உணர்வுள்ளோர் தேரில் லக்ஷனை திரிவீதத்தில் இசைப்பர் மற்றது இயம்புவாம் மஞ்சு கூப்பிடுதென்றால் போலவும் வடபகிரதி உள்ளதே விஞ்சு கோஷம் அது என்றல் போலவும் லக்ஷணையாவதே சிவலை நின்றது வெள்ளை போயினது என்று செப்புதல் போலவே கவலை இன்றி விடாத லக்ஷனை என்று நீ கொள் கருத்திலே மேவும் விட்டு விடாத லக்ஷனை மெய்மையாதே நிலந்தையே தேவதத்தன் எனும் பொருள் படி சிந்தை செய்திடு தீரவே விட்ட லட்சணை தனையும் விட்டு விடாத லக்ஷனை தனையும் நீ விட்டு விட்டு விடாத லக்ஷணையால் விளங்கு விளங்கவே போதுமேவிய தேசம் விட்டு விட்டொரு புருஷனை கொழுமாறு போல் போதும் ஈருடல் கண்டு விட்டதன் உண்மை காண உணர்ந்தீடே பிரியா உயிர் காரியமாம்புடலம் பிரம்மத்துரு காரணமாம்புடலும் கரியாகிய வாசனையோ கழிய காட்டும்படி கண்டு கொள்கண்ணுறவே கரண திரள் நீர்ப்பினும பொருளை காண கிடையாதவை கையறவே மரணப்படினம் அது கண்ட குளம் வழியில்லையெனும் படி நீமதியே எந்த கரணங்களுமே வல்லனாயிதில் வாசனையால் விஷயங்களொடே அந்த கரணங்கள் பொருந்தல் கனா அவை மாய்தல் சுஷுப்தி அவஸ்தையதே வினவில் பரத்தை அறிவுறுதற்கு அவஸ்தை பூலன் வினை மாறியே நனவில் சுஷுப்தி நிலைவரின பொருள் திகழும் நலமாகவே துவைதத்து அவஸ்தைகளை அறிவுற்ற அத்துரிய நிலை ஜீவனே இவ்விதத்தில் அப்புருஷன் நனவுற்ற அத்துரிய நிலையீசனே அகில கரி பரம துரிய பொருள் துரியம் அது ஆகையே புகழுற்ற தத்துவமசி என்னும் முப்பதத்தின் முடி பொருளாவதே நிமல பொருள் ஸ்ருதி நெறியில் பேர கருணை நிதி கூறவே அமல பொருள் பெறுதல்லருமை தென கழறி அடிவீழவே தமர கலைக்களவு தெரிவற்ற தற்பொருளதனை கூவான் அமரர் களப்பரிய பதம் நல் புனல் கொடு செய்த அபிஷேகமே பவளத்தில் வைத்த அமிர்தின் இன்மிச்சில் எட்டு விட்டு இனிய பறிவோடுமா தவள பொடி கவச்சம் என விட்டு உடல் பகைகள் தலை சாயவே துடல் பொருளோடு இயற்கை கொட சீமிசையொரு போதோடே பதகத்தலதை விடகிற கை தல தொடுகிற பதமே வீயே ஒழிய புல கண்பு பனிஷத பொருள் தெரிய ஊழ ஞானமாம் விழியை கொடுத்து மொழியன மோப்பத பொருளும் வெளியாகவே நனவை துவக்கி முடி துரியத்தை மொற்ற இறைனவில் நீதிய மனவர்க்கமற்ற அனுபவமுற்ற சித்த ககனவலிவோதூமே புரணமாகவே புறம்புல புலன்களும் அந்த கரணம் யாவையும் வழங்கிடம் நனவென கண்டேன் புரணமாகிய புறம்புல புலன் கெட அந்த கரணம் யாவையும் வழங்கிடம் கனவென கண்டேன் மரணம் ஆகியதி செய்து எனும்படி மனாதிகரணம் யாவையும் இறந்துள்ள சுஷுப்தியும் கண்டேன் எஞ்சல் இன்றிய கரணமும் இறந்திருண்டிருந்த துஞ்சல்லங்குணர்போதமாம் துரியமும் கண்டேன் துரியம் ஆகிய போதாவோர் துளக்கம் மற்ற அனைத்தின் கரியதாயிருந்த ஈடம்பரன் நனவு என கண்டேன் புணர்ந்த இஜகத்தொழித்து உணர் போதமாம் தனையே உணர்ந்த மாற்றது பரன் கனவு எனும்படி உணர்ந்தேன் சான்று சாக்கியம் இறந்திட தான் தோன்று ஊராகிடம் பரன் சுஷுப்தி அதது என துணிந்தேன் மறித்தது என்று உணர்ந்து உரைத்தது மறித்த இடம் தனிலே தெரித்த போதம் ஏதது பரன் துரியமாய் தெளிந்தேன் இறை என்னும் போருள் தூரியமே என்னை ஆண்டவனே மறையின் அந்த நல்பத பொருள் நனவு என மதித்தே பண்டை விச்சுபவாதனை பழுது போய் முழுதும் கண்ட கண்ணதேயாகிய கனவது கண்டேன் காட்சியாவையும் கண்ணதாய் அக்கணு கரைந்த மாட்சியாகிய அகோச்சரம் உறக்கமாய் மதித்தேன் அருந்தவாமறை அந்தம்மா அகோச்சரம் தனில் நீ இருந்த ஆறு அறிவித்த ஆறு எஞ்ஞனம் இசைப்பேன் எம்பிரானிடம் தோறும் ஈடம் தோறும் அது அதுவாய் தம்பீரான் நடம் செய்யும் வகை சாற்று மாறறியேன் ஆவியே அடியேன் செய்கை மாறு உனக்கு என் ஏனில் பாவியேனது தானும் உன்னோடையதாம் பண்டே ஆவல் செய்து எனதாக்கையுள்ள அளவு நின்னடியார்க்கு ஏவல் செய்வதே அன்றே மற்றொன்று நான் அறியேன் இரவில் எப்பதமும் பேர வேண்டிலேனென்றோ பிறவி வேண்டுவனின் திருப்பணி செய்ய பேரினே என்று பல கால் விழும் எழும் தோழும் அழும் புரியும் என்னை இனியான் நின்று பலவாக உரை செய்த அவனன்பினொடு நெஞ்சூருகியே அறிவின்றி இறை தன்னில் அறிவின்றியுடம்பினுடனே வீட்டில் முறைவானையினி வீடு பெரும் என்பது விளம்புகிலே மே வஞ்சவல்லியால் நரகில் வீழ் பிரிதர நரகு பாழ்படமீகா விஞ்சை வலியால் அடைய ஏறின சுராதிபர்கள் மேலுலகமே தேவரும் மனிதரும் ஈவன் தோழில் வியந்தூரை செய்யப்படுவதோ மூவரும் வணங்கி முடியால் அவனது ஏவல் சேய முந்துருவரே ஞானியை நரன் சுரன் ஏனாது ஒழிக ஜாலம் உயநாதனருளால் மேனியது கொண்டு தன்னை நல் கவரும் என்று அறையும் வேத முடிவே சசிவண்ண போதம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம்